என்னங்க எங்களுக்கெல்லாம் பாராட்ட தெரியாதா என்று ஒரு துணிச்சலோடு இருக்கிறார் ஊடகத்துறையிலே நின்று பெரிய அளவிலே சாதித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சந்தி சந்தியா அவர்களே சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழி தமிழே தாயே உன்னை வாழ்த்துகின்றேன் வணங்குகின்றேன் இசை இல்லை என்றால் பாடல்கள் கிடையாது காற்று இல்லை என்றால் உயிர் கிடையாது ஆனால் இந்த அழகான காதல் இல்லை என்றால் அது வாழ்க்கையே கிடையாது இது மாதிரி மேட்டரா அது போல நீங்கள் இல்லாத பட்டிமன்றமே கிடையாது அப்படிப்பட்ட பட்டிமன்ற ராணியாக அமர்ந்திருக்கக்கூடிய நடுவர் அவர்களுக்கு எந்த பாயிண்ட் பேச வேண்டாமா உன் பக்கம் தீர்ப்பு என்ன உண்மையை உரைக்க வந்திருக்கும் எண்ணணியினருக்கும் பொய்களை பிளாட் போட்டு விற்க வந்திருக்கும் எதிரணியினருக்கும் கோஷ்டி பிளாட் போடுற கோஷ்டியா எல்லாவற்றிற்கும் மேலாக இமயம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சபாஷ் நடுவர் அவர்களே இவங்க ரெண்டு பேரும் பொய் சொல்றதுல பிஹெச்டி முடிச்சுட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏங்க நாங்க எல்லாம் கஷ்டப்பட்டு ஃபெமினிசத்துல பிஹெச்டி நீங்க பொய் சொல்றதுக்கு பிஹெச்டி என்ன இன்னைக்கு நம்மளுடைய சமூகம் எப்படி போயிட்டு இருக்கு டெல்லியில மருத்துவ கல்லூரி மாணவிக்கு ஏற்பட்ட கொடுமை புனிதா குழந்தை புனிதா என்கின்ற ஒரு சிறுமிக்கு ஏற்பட்ட கொடுமை வினோதனையின் மீது ஆசிட் வீச்சு அதை விட கொடுமை இங்கிலாந்து நாட்டு பெண்ணுக்கு இந்தியாவிலே ஏற்பட்ட கொடுமை இப்படி ஏராளமான கொடுமைகள் பெண்களுக்கு எதிராக இன்று சமூகத்திலே அரங்கேறி கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் இந்த தருணத்துல போயிட்டு பெண் விடுதலை என்பது நனவுன்னு பேச வந்திருக்காங்க என்ன துணிச்சல் பொம்பளைங்க வெளியே போக முடியல அப்புறம் என்ன பெண் விடுதலை இந்தியாவினுடைய தலைநகரமான டெல்லியிலே மாநிலத்தில் ஆட்சி புரிந்து கொண்டிருப்பவர் ஒரு பெண் மத்தியிலே ஆட்சி புரிந்து கொண்டிருப்பவர் ஒரு பெண் அப்படி ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலும் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் இதை விட பெரிய வெட்டக்கேடு என்ன சரியான கேள்வி இல்ல ஒரு பெண் ஆட்சி செய்கிற பகுதியிலே பெண்ணுக்கு வலிமையான பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லை என்றால் இந்த தேசம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது கேள்வி முக்கியமான கேள்வி இல்லையா இதைவிட பெரிய கொடுமை இங்கிலாந்து நாட்டு ஒரு இங்கிலாந்து அரசாங்கம் வந்து பெண்களுக்கு ஒரு கட்டளை எடுத்திருக்காங்க என்னன்னா இந்தியாவிற்கு போகக்கூடிய பெண்கள் அனைவரும் கூடவே இருக்கிறது என்று சொன்னாருன்னா அதுதான் இந்தியாவிலே இன்னைக்கு பெண்களுடைய நிலைமை இது விடுதலையா அதுதான் என்னுடைய கேள்வி சபாஷ் அப்புறம் அக்கா சொன்னாங்க விஞ்ஞானத்துல வந்து பெண்கள் முன்னேறி இருக்காங்க காவல்துறையினரிலும் வந்து கிரண்பேடி அவர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையோடும் பெண்கள் வீதிகளில் உலாவர ஆசைப்பட்டான் பாரதி வீதிகளை மட்டும் உலாவலையா வின் உலகத்திலே உலாவி வந்துட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம கல்பனா சாவ்லாவையும் சுனிதா வில்லியம்ஸும் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கோமே தவிர இரண்டு பெண்கள் தான் இந்த சமூகத்துல இருக்காங்களா இதுதான் என்னுடைய கேள்வி எங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்களா நீங்க ரெண்டு பேரும் அப்படி நம்புற மாதிரியே பேசுறீங்க நோ நவர் பேசு ஐந்து பெண்களை பற்றி இரண்டு பெண்களை பற்றி நீங்க பேசுறீங்க அறுபத்தி ஓரு கோடி பெண்களுடைய நிலைமை என்னங்கிறது என்னுடைய சபாஸ் அப்படிப்பட்ட பெண்களிடத்துல அறிவியல் கலந்த திறமைகள் இல்லைன்னு சொல்றீங்களா இல்ல அவங்களிடத்துலயும் இருக்கு அவர்களுடைய கனவுகள் அனைத்தும் விதைக்கப்பட்ட மறுநாளே புதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது பலரால் என்ன சும்மா பேச வந்துட்டீங்க பூக்கள் கூட பூக்கள் கூட வாழும் வாடும் வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றது பூக்கள் கூட வாடும் வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆனால் பெண்கள் வாழும் வரை தினம் தினம் வாடிக்கொண்டு தாங்க இருக்காங்க இலக்கியம் எடுத்துட்டோம்னு சொன்னா பாண்டிய மன்னன் தவறு செஞ்சாங்கிறதுக்காக கண்ணகி தேரா மன்னான்னு கூப்பிட்டு போர் குரலை எழுப்புனான் ஆனா இன்னைக்கு வீட்டுல இருக்கிற ஒருத்தன் தப்பு பண்ணா கூட அதை தட்டி கேட்கக்கூடிய உரிமை இருந்தும் பெண்களுடைய கருத்துக்கள் மறுக்கப்படுகிறது அங்கீகரிக்கப்படவில்லை எல்கேஜி படிக்கிற பையன் தப்பு பண்ணான்னு வச்சுக்கோங்க ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னா தம்மா உனக்கு என்ன தெரியும் உன் வேலையை பார்த்துட்டு போ நான் டென்ஷன் ஆயிருவாங்கிறான் எல்கேஜி படிக்கிற பையன் டென்ஷன் ஆனான் இந்தியாவுல இருக்கிற தாய்மார்களை எங்க போவோம் உறவுகளும் பிள்ளைகளும் தடம் மாறும் பொழுது அதை தட்டி கேட்பதும் தடு மாறும் போது தாங்கி பிடிப்பதற்கு உண்டான உரிமை இருந்தாலும் கூட அதை தாய்மார்களால் செய்ய முடிவது கிடையாது சபாஸ் உண்மையா இல்லையா ஒண்ணு இல்லைங்க வீட்டுல புருஷங்காரன் அது கணவன் ஹால்ல பாரு பெண்கள் இந்தாடா டீ புடிடா இந்தாடா காப்பி புடிடான்னு நாங்க சொல்லி சொல்லியிருக்கோமா சொல்லியிருக்கோமா சொன்னதில்ல சொன்னா அடுத்த நிமிஷமே வீட்டை விட்டு துரத்திடுவாங்கல்ல அதுதான் சுதந்திரமா கணவன் மனைவிக்குள்ள இன்னைக்கு சுதந்திரமா செல்லமா நான் கேட்டேன்ப்பா என்ன எப்ப பார்த்தாலும் இந்த அடி இந்த அடின்றீங்கன்னு கேட்டதுக்கு உனக்கெல்லாம் ரொமான்ஸே தெரியாதா அப்படின்னு கேட்டாரு என் வீட்டுக்கார் சொல்லுங்க மாமான்னு இந்த அடினா இந்த டியர் அப்படின்னு அர்த்தமா இந்த அப்படி நான் கூப்பிடுவா மாமான்னு ஏன்பா அப்படின்னா இந்த டார்லிங் சுருக்கம் தான் மாமா அப்படின்னு போக வேண்டியது இருக்கு சொல்லுங்க அடுப்பங்கரையில இருந்து இன்னைக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு தாங்க பெண்கள் மாறி இருக்காங்க அவங்களுடைய உரிமைகளும் அவங்களுடைய சுதந்திரங்களும் மாறலங்க அங்க இருந்து இங்க நகர்த்தப்பட்டிருக்கோம் அப்படித்தான் பேனாவையும் பெண்மையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா ரெண்டுத்துக்கும் வேறுபாடு எதுவுமே கிடையாது ரெண்டும் ஒண்ணுதான் எப்படி தெரியுங்களா பேனாவிலே முள் இருக்கும் மூடி இருக்கும் மை இருக்கும் ஆனால் உன்னுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப எழுத முடியாது அதை எழுதுபவர்களுடைய எண்ணங்களை மட்டும்தான் பிரதிபலிக்க முடியும் அது போல பெண்களிடத்திலே பல திறமைகள் ஆற்றல்கள் அறிவுகள் அழகல் புத்திசாலித்தனங்கள் இருந்தாலும் கூட அவர்களை இயக்குபவர்களாக எவரோ ஒருவர் இருப்பார் அதுதான் இன்னைக்கு பெண்களுடைய நிலைமை இதுதான் சுதந்திரமா இதுதான் விடுதலையா நனவா இருக்குன்னு தைரியமா பேச வந்துட்டாங்க இனிமேல் தைரியமா பேசக்கூடாது சரியா <laughs> தமிழ்நாட்டிற்கு சிறப்பு தமிழ் தமிழுக்கு சிறப்பு சங்க இலக்கியங்கள் சங்க இலக்கியத்திற்கு சிறப்பு காதலும் வீரமும் தான் ஆனால் அப்படிப்பட்ட காதலில் கூட இன்னைக்கு பெண்களுக்கு சுதந்திரம் மறுக்கப்படுகிறது இன்னைக்கு பல ஆண்களால பல கொடுமைகள் வந்து பெண்களுக்கு கொடுக்கப்படுகின்றது இருந்தாலும் கூட குடித்து விட்டு வரக்கூடிய ஆண்களால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கொடுமைகள் ஏராளம் சொல்ல முடியாது அவன் எங்க அடிக்கிறான்னு கூட தெரியாது அப்படிப்பட்ட அடிகளை சுமக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு எத்தனையோ பேருங்க சம்பாதிக்கிற காசெல்லாம் குடுத்து தொலைச்சிட்டு இன்றைக்கு குடும்பங்கள் எல்லாம் கண்ணீர்ல கிடக்குங்க தமிழகத்துல கோடிக்கணக்கான ரூபாய் கஜானாக்களை நிரப்பலாம் என் சகோதரிகள் அத்துணை பேருடைய கண்ணீரிலும் என் குழந்தைகள் படிக்க முடியாம ரோட்ல கிடக்குறானே இதெல்லாம் நியாயமா இருக்கா குடித்து விட்டு வந்து தன்னுடைய மனைவியை போட்டு அடித்த குடித்து விட்டு வந்து தன்னுடைய மனைவியை போட்டு அடிக்கிறான் அப்பொழுது தன்னோட அந்த மனைவி பாடுறா அந்த பெண் பாடுறா வீட்டுல அரிசி இல்ல விளக்கரிக்க என்ன இல்ல வீட்டுல அரிசி இல்ல விளக்கரிக்க என்ன இல்ல என் புருஷன் குடிக்கிறானே பழா போன சாராயத்தை யாராலே இது எவராலே நீ அழுகாதே இல்லை எமகளே ராசாத்தி சொத்துல கல்லு இருந்தா இழுத்து போட்டு அடிக்கிறானே சொத்துல கல்லு இருந்தா இழுத்து போட்டு அடிக்கிறானே கல்லுல கல்லு இருந்தா எடுத்து போட்டு குடிக்கிறானே யாராலே இது எவராலே நீ அழுகாதே நயமகளே ராசாத்தே தன் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை போட்டு அடிக்கின்ற தருணத்தில் கூட தன்னையும் ஆறுதல் படுத்திக் கொண்டு தன்னுடைய பிள்ளைகளும் ஆறுதல் படுத்திக் கொண்டிருக்கின்ற நிலைமை இன்றைய சமூகத்தில் ஏற்பட்டு கொண்டு தானே இருக்குது இதுதானே பெண்களுடைய விடுதலைன்னு இவங்க பேச வந்திருக்காங்க ஒண்ணு இல்லைங்க இந்த அமெரிக்காவிலே சுதந்திரத்தை காட்டுவதற்காக சுதந்திர தேவியனுடைய சிலை வைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்தியாவிலே பெண்கள் தங்களுடைய சுதந்திரங்களை பறித்து கொண்டு பெண்களை வெறும் சிலையாக மட்டும் தான் வைத்திருக்கிறார்கள் சபாஸ் அன்றைய காலகட்டங்கள்ல இருந்து இன்றைய காலகட்டங்கள் வரையிலையும் பெண் விடுதலை அடைஞ்சிட்டாங்க விடுதலை அடைஞ்சிட்டாங்கன்னு நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோமே தவிர அறுபது ஆண்டு கால சுதந்திரத்திற்கு மேற்பட்டும் அரசியலிலே பெண்களுடைய இட ஒதுக்கீடு எவ்வளவா இருக்கு இன்னைக்கும் நம்ம அதுக்கு போராடிட்டு தானங்க இருக்கோம் சலுகைகள் எங்கு கொடுக்கப்படுகின்றதோ அங்கு மனிதர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் சபாஷ் இதை போன்றே பெண்களுக்கு பல பெண் கல்வி ஊக்கத்தொகை திருமண ஊக்கத்தொகை அது மட்டும் இல்லாமல் பேறுகால ஊக்கத்தொகை இப்படி பல்வேறு ஊக்கத்தொகைகள் கொடுக்கப்பட்டு எங்கோ ஒரு இடத்தில் மறைமுகமாக பெண்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள் பெண்கள் கேட்பது ஊக்கத்தொகை இல்லை சலுகைகள் அல்ல உரிமைகள் என்பதை பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பார்னில் பெண்கள் நடத்த வந்தோம்னா இன்னைக்கு பல பட்டங்களை பல சட்டங்களை பெற்றாலும் கூட எந்த உயர்ந்த பதவியில் இருந்தாலும் கூட மாத சம்பளம் அவர்கள் வாங்கினார்கள் என்று சொன்னால் அது அந்த குடும்ப தலைவனிடத்துல கொடுக்கக்கூடிய நிலைமையில தானே இருக்கும் பொம்பளைங்க வெறும் ஏடிஎம் கார்டுக தானம்மா சம்பாரிச்சு கொடுக்குற ஏடிஎம் கார்டுக தான் பெண்கள் அப்படித்தான் இன்றைக்கு சமூகம் அவர்களை பார்த்துட்டு இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க மறுமணம் அப்படின்னு சொல்ல போனா ஒரு கணவனை இழந்த ஒரு மனைவியினுடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கு மனைவியை இழந்த ஒரு கணவன் இந்த சமூகத்தில் நடைபோடுவதற்கும் மறுமணம் செய்து கொள்வதற்கும் பச்சை கொடி காட்டுகின்ற இந்த சமூகம் அதே ஒரு பெண் தன்னுடைய கணவனை இழந்தான் என்று சொன்னால் அந்த மகளுக்கு அந்த மகளுக்கு அந்த பெண்ணுக்கு இந்த சமூகம் கருப்பு கொடித்தானே இங்க இன்னைக்கும் காட்டிட்டு இருக்கு ஒரு விதவையான ஒரு பெண் இந்த தெருக்களிலே நடக்கும் பொழுது அவளை பார்த்து பல ஒதுங்கி நிற்கக்கூடிய கொடுமையும் நடந்துட்டு தானே இருக்கு சீதைக்கு கூட ஒரு நாள் தாங்க அக்னி பரீட்சை வச்சாங்க ஆனா விதவையாக்கப்பட்ட பெண் தினம் தினம் இந்த சமூகத்துல அக்னி பரீட்சைய சந்திச்சுட்டு இருக்காங்க பிறந்த வீட்டிலே சுதந்திர பறவையாக தெரியக்கூடிய பெண்கள் புகுந்த வீட்டிலே சிறை வைக்கப்பட்ட கைதிகளாகத்தான் பல திறமைகள் இருந்தாலும் கூட இருந்து கொண்டிருக்கின்றார்கள் விவேகானந்தர் அவர்கள் வெளிநாட்டிற்கு சென்றிருக்கிறார் அப்பொழுது அங்கிருந்து ஒரு ஆண்மகன் ஓடி வந்து கேட்கின்றான் உங்கள் நாட்டு அதாவது இந்திய திருநாட்டை சேர்ந்த ஆண்மகன்களுக்கும் வெளிநாட்டை சேர்ந்த ஆண்மகன்களுக்கும் என்ன வித்தியாசம் கேட்கிறான் அப்பொழுது விவேகானந்தா அவர்கள் சொல்கிறார் உங்கள் நாட்டு ஆண்மகன்கள் தன்னுடைய தாயை தவிர அனைவரையும் மனைவியாக பார்க்கிறார்கள் ஆனால் என்னுடைய இந்திய திருநாட்டைச் சேர்ந்த ஆண்மகன்கள் அனைவரும் தன்னுடைய மனைவியை தவிர அனைவரையும் தாயாக பார்க்கிறார்கள் சொன்னாங்க ஆனா அதே விவேகானந்தர் இப்பொழுது இந்திய இந்திய திருநாட்டிலே பிறந்தார் என்று சொன்னால் பெண்களை எல்லாரும் எப்படி தெரியுமா பாக்குறாங்க ஒரு கண்காட்சியில் வைக்கப்படக்கூடிய ஒரு பொருள் காட்சியில் வைக்கப்படக்கூடிய ஒரு பொருளாகத்தான் பார்க்கிறார்கள் ஒரு வியாபாரமாகத்தான் பெண்களை பார்க்கிறார்கள்னா கண்டிப்பா சொல்லியிருப்பாரு அந்த அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்னைக்கு பெண்களுக்கு நிலவி கொண்டிருக்கின்றது அல்லவா அது மட்டும் கிடையாதுங்க இந்த சாதாரண விஷயம் கிடையாதுங்க தாய்மைங்கிற ஒரு உணர்வு தாய்மைங்கிற ஒரு பிறப்புங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது சரி ஒன்றாம் மாதம் முதிரம் நின்று இரண்டாம் மாதம் இதுவென்றறிந்து மூன்றாம் மாதம் முழுவதும் தெரிந்து நான்காம் மாதம் வாந்தி எடுத்து ஐந்தாம் மாதம் மாங்காய் தின்று ஆறாம் மாதம் இழப்பது நோக ஏழாம் மாதம் இடுப்பது நோக எட்டாம் மாதம் நடை தளர்ந்து ஒன்பதாம் மாதம் சிலர் முன் அழுது பத்தாம் மாதம் பலர் முன் அழுது கதறி கதறி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய வலியை விட இந்த சமூகம் ஒரு பெண்ணுக்கு பல வலியை தந்து கொண்டிருக்கின்றது சபாஷ் கருவை சுமக்கும் பெண்களுடைய கனவுகளும் சுதந்திரமும் கல்லறையில் புதைக்கப்படுகிறது என்பது தான் உண்மை எனவே பெண் விடுதலை என்பது கனவாகத்தான் இருக்கின்றது ஒருவேளை நினைவானால் அடுத்த முறை இந்த அணிக்கு வருகிறேன் என்று சொல்லி கொடுத்த ஒரு சூட்கேஸுக்காக நீங்க தீர்ப்பை மாத்தி சொல்லாம எங்களுடைய வார்த்தையை நம்பி உண்மையை சொல்லி சரியான ஒரு தீர்ப்பினை வழங்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் சாருகிறேன் நன்றி வணக்கம் ஆரம்பிக்கும் போது நல்லா தாங்க ஆரம்பிக்கிறானுங்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு பினிஷிங் தாங்க இப்படியா இது ஏதோ சூட்கேஸ் கொடுத்த மாதிரியே பேசினா ஏதாவது வந்தாவது தீர்ப்பை சொல்லிட்டு போலாம் சூட்கேஸ்க்காக சரி போகும்போது நீங்க கொடுத்து அனுப்புங்க பாத்துக்கலாம்